திருச்சிற்றம்பலம் திரு பட்டினத்து பிள்ளை அவர்கள் அருளி செய்த திரு ஒற்றியூர் ஒரு பா ஒரு பக்து திருச்சிற்றம்பலம் இரு நிலமடந்தை இயல்பினில் ஒடுத்த பொரு கடல் மேகலை முகமென பொலிந்த ஒற்றி மாநகர் உடையோய் உருவின் பெற்ற ஒற்றி ஒன்றாக பெற்றோர் யாரே மின்னின் பிறக்கம் துன்னும் நின் சடையே மன்னிய அண்டம் நின் சென்னியின் வடிவே பாவகன் பரிதி பனிமதி தன்னோடோ மூவகை சுடரும் நின்னோதல் நேர் நாட்டோ தன்னொழியாரம் தாரா கணமே விண்ணவர் முதலா வேறோரிடமா கொண்டுரை விசும்பே கோலனாகம் என் திசை தின் தோளிரங்கடலுடையே அணியுடையல் கொல் அவனி மண்டலமே மணிமூடி பாந்தள்ளின் தாளினை வழக்கே ஒழியாதோடிய மாருதம் உயிர்ப்பே வழுவாபோசை முழுதும் நின்பாய் மொழி Amém. வானவர் முதலாம் அன்னுயிர் பறந்த ஊனமில் ஞான தொகுதினின் உணர்வே நெருங்கிய உலகினில் நீர்மையோ நிற்றலும் சுருங்கலும் விரிதலும் தோற்று நின் தொழிலே அமைத்தலும் அழித்தலும் ஆங்கதன் முயற்சியம் இமைத்தலும் விழித்தலும் ஆகும் நின் இயல்பே என்று உரிவை முதலா இயல்புடை வடிவினோடொன்றியதூ பொரு இரு வகையாகி மொத்திர குணத்து நால்வகை பிறவி அத் தீரத்தை போரி அருவகை சமயமோடேழுலகாகிய எண்வகை மூர்த்தியோ ஊழி தொருழி எண்ணிறந்தோங்கி எவ்வகை எவ்வகையளபி நிற்கூடி நின்று அவ்வகை பொருளும் நீ ஆகிய இடத்தே இடத்துரை மாதரோடீருடம்பென்றோ நடத்தினை நள்ளிருள் நவிற்றினை என்றும் புலியதழென்போடு பூனைந்தோ என்றோ பலி திரி வாழ்க்கை பயின்றோ என்றோ அருவமும் உருவமுமான என்றோம் திருவமர்மாலோடு திசை முகனென்றோம் உளனே என் என்றோ இளனே என்றோ தளரானென்றோ தளர்வோனென்றோம் ஆதி என்றும் அசோக்கினென்றோம் போதீர் பொலிந்த புராணனென்றோம் இன்னவை முதலாம் தாமறியளவையின் மன்னிய நூலின் பன்மையுள் மயங்கி பிணங்கு மாந்தர் பெற்ற வெற்றிமை நோக்கி அணங்கிய உவர் கௌவவையாகி அடைய பற்றிய பளிங்கு போலும் ஒற்றிமாநகர் உடையோய் ஒருவே ஒருவாம்புலகு கொருவன்னாகிய பெரியோய் வடிபீர் பிரிதிங்கின்மையின் பெரிதிங்கின்மையின் பொருளாயினுமிங்குளதமெனின் அப்பொருளுனக்கே அவயவமாதலின் முன்னிய மூவையில் முழங்கெறி ஊட்டி தொன்னீர் வையகம் துயர்கட சூழ்ந்ததும் வேள்வி மூர்த்தி தன் தலையினை விடுத்ததும் நீள்வி சும்பாளி தன் தோளினை நெறித்ததும் ஓங்கிய மறையோர் குறுமுக ஒழித்ததும் பூங்கனை வேளை பொடிபட விழித்ததும் திரல் கெட அரக்கனை திருவிரலுறுத்ததும் குறைபட கூற்றினை குறிப்பினில் அடர்த்ததோ என்றிவை முதலா ஆழ்வினையெல்லாம் நின்றுழி செறிந்தவை நின் செயலாதலின் புலவா தொல் புகழ் ஒற்றியூரா பகர்வோர் நின குவேரின்மை கண்டவர் நிகழ்ச்சியின் நிகழின் அல்லது புகழ்ச்சி ஏற்படுப்பரோ பொருளுணர்ந்தோரே பொருள் உணர்ந்தோங்கிய பூமகன் முதலாம் இருள் துணையாக்கையில் இயங்கு மன்னோயர் ஒருவினம் உணர்வினம் உயர்வினும் பணியினும் திருவினும் திரளினும் செய்தொழில் வகையினம் வெவ்வேறாகி வினையோடும் பிரியாது ஒவ்வா பன்மையுள் மாற்றவர் ஒழுக்கம் மன்னிய வேலையுள் வாந்திரை போல நின்னிடை எழுந்து நின்னிடையாகியும் பெருகியும் சுருங்கியும் பெயர்ந்து தோன்றியும் விரவியும் வேறாய் நின்றனை விளக்கும் ஓவா தொல் புகழ் ஒற்றியூரா மூவாமே நீ முதல்வா நின்னருள் பெற்ற மற்றவரறியின் நல்லது மற்றவரறிவரோ நின்னிடை மயக்கே மயக்கமில் சொல் நீ ஆயினும் மற்றவை தூயக்க நின்றிரமறியா சூடலம் உறைவிடம் உள்ளம் ஆயினும் மற்ற கற்றது கரைபட அங்கே கறந்த கள்ளமும் செய்வினை உலகினில் செய்வோ எனினம் அவ்வினை பயன் நீ அணுகா அணிமயம் இனத்திடையின்பம் இன்பம் வேண்டினின் பணிவோர் மனத்திடைவாரி ஆகியவனப்போ அன்பின் அடைந்தவர் கனிமையும் அல்லவர் சேமயம் நாளும் நாள்தோறும் என்பினை உருக்கும் இயற்கையாதலின் கண்டவர் தமக்கே ஊனுடல் அழிதல் ஒண்டன உணர்ந்தனம் ஒற்றியூரா மன்னிய பெரும்புகழ் மாதப துன்னிய செஞ்சடை தூமதியோயே தூமதி மீசை சூடுதல் தூநெறி ஆபதியான் என அமைத்தவாறே அறநூறுவாகிய ஆனேரேறுதல் இறைவன் யானென இயற்றுமாறே அது அவள் அவனென நின்றமையார்க்கும் பொது நிலையானென உணர்த்திய பொருளே முக் கணனென்பது முத்தி வேள்வியில் தொக்க தென்னிடை என்பதோர் சுருக்கே வேதமான் மறியேந்துதல் மற்றதன் நாதன் நான் என நவிற்று மாறே மோவிலை ஒரு தாழ் சூலம் ஏந்துதல் மூவரும் யான் என மொழிந்தவாறே என்பகை மூர்த்தி என்பது உலகினில் உண்மையான் என உணர்த்தியவாறே நிலம் நீர் தீவழி உயர்வானென்றும் உலவா தொல் புகழ் உடையோ என்றும் பொருளம் நற்பூத படையோ என்றும் தெருளனின் சென்று உலகினில் திருட்டு மாறே இங்கிவை முதல்லா வண்ணமும் வடிவும் ஓங்குனின் பெருமை உணர்த்தவும் உணரா தற்கொலி மாந்தர் தம்மிடை பிறந்த சொற்ப பொருள் வன்மயிர் சுழலும் மாந்த காதியாகிய அரு தொழிலாளர் ஓதல் ஓவா ஓற்றியூரா சிறுவர்த்தம் செய்கையில் படுத்து முருவலி திருத்தினி முகப்படும் அளவே அளவினிலிறந்த பெருமையாயினும் எனதுளமகலாதொடுங்க நின்றுளையே மெய்யின இறந்த மெய்யினையாயினும் வையகம் முழுதும் நின் வடிவனப்படுமே கைவலத்திலை நீ எனினும் காதல் செய்வோர் வேண்டும் சிறப்பொழியாயே சொல்லிய வக ஆகையால் துணையலையினும் நல்லுயிர் கூட்ட நாயகன் எங்கும் உள்ளோய் எனினும் வஞ்சனை தங்கிய அவரை சாராய் நீயே அகதான்று பிறவா பிறவியை பெருகா பெருமையை துறவா துறவியை தொடரா தொடர்ச்சியை நுகரா நுகர்ச்சியை நுணுகா நுணுக்கினை அகலா அகர்ச்சியை அணுகா அணிமையை செய்யா செய்கையை சிறவா சிறப்பினை வெய்யை தனியை விழுமியை நொய்யை செய்ய யை பசியை வெளியை கரியை ஆக்குதியழித்தி ஆன பல் பொருள் நீ குதி தொகுத்தி நீ குதி அடைதி ஏனையவாகிய எண்ணில் பல்குணம் தோறும் மயக்கோ நீர்மய ஆதலின் ஓங்கு கடலுடுத்த ஓர் இங்கித மொழிவாரியா அர்த்தம் சொல்லிலை சுருங்கின் நல்லது நின்னியல் அறிவோர் யாரிரு நிலத்தே நிலத்திடை பொறையாயவாவினில் நீண்டு சோலத்தகு பெருமை தோராக்கை மெய்வழியையொடுப்பி தொன்றாக ஐவகை நெடுங்காற்றாங்குடனடிப்ப நறையனும் நுறையே நாடோறும் வெளுப்ப திரையுடை தோலே செழுந்திரையாக கூடிய குருதி நீரினுள் நிறைந்து மூடிய இருமல் ஓசையின் முழங்கி சுடு பசிவே குளி சுரவினமெறிய குடரேனோ மரவ கூட்டம் வந்தொலிப்ப ஓன் தடி எலும்பின் உள்திடல் அடைந்து தோன்றிய பல்பிணி பின்ன கஞ்சுழல கால் கையின் நரம்பே கண்டமாக மேதகு நிணமே மெய்ச்சாலாக முழை குடை துளையே முகங்களாக வழுக்குடை மூக்காரோதம் வந்தொலிப்ப இப்பரிசியற்றிய உடலிருங்கடலுள் துப்புறவென்னோ சுழித்தலை பட்டு ஆவா என்று நின் அருளினை பெற்றவர் நாவாயாகிய நாதனின் பாதம் முந்தி சென்று முறைமையின் வணங்கி சிந்தை கூம்பினை செவ்விதின் நேரத்தே உருகிய ஆர்வ பாய் விரித்தார்த்து பெருகிய நிறையனு கையிற்றிடை பிணித்து துண்ணிய சுற்ற தொடர் கயிறறுத்து மன்னிய உருமை பொறியினை முறுக்கே காம பாரெனும் கடுவெளியற்ற தூம ஜோதி சுடற்கூற நிறத்தே சுருங்கா உணர்ச்சி துடும்பினை துழாவி நெருங்க அளவில் நீழ்கரையேற்ற வாங்க யாத்திரை போகுதி போலு ஓங்கு கடல் உழுத்த ஒற்றியுரோயே ஒத்த பற்றியுறவுலவானின் குணம் பற்றியார பரவுதல் பொருட்டா என்னிடை பிறந்த இன்னா புன்மொழி நின்னிடை அணுகா நேர்மைய ஆதலே நாவலி தழுதலே நகன்ற அம்மனை கேவலம் சோய்மையில் கேளாளாயினம் பெரிதற்கரிய பெற்றியதாகி குறைவினிலார்த்தும் குழவியதியல்பினை அறியாதெண்ணில் ஊழி பிறவிய மயங்கி கண்ணிலர் கண் பேற்றாங்கே தாய் தலைப்படனின் தாளினை வழக்கம் வாய்த்தலையறியாமய கூறும் வினையே மல்கிய இன்பத்தோடுடன் கூடிய எல்லையிலவாவி நிலையற்றியவாக கட்டிய நீயே அவிழ்கின் நல்லது எட் தனையாயினும் யானவிழ்கரியேன் தொன்னிடை இருளெனும் தூற்றிடை ஒதுங்கி வெள்ளிடை காண விருப்புருவினையேன் தந்தையும் தாயும் சாதியும் அறிவும் நம் சிந்தையும் திருவும் செல்கதி திறனும் துன்பமும் துறவும் தூய்மையும் அறிவும் இன்பமும் புகழும் இவை சுவை பல பிறவும் சுவை ஒளி ஊரோசை நாற்றம் தோற்றம் என்றிவை முதலா விளங்குவையெல்லாம் ஒன்றரே நடிக்கே ஒருங்குடன் வைத்து நின்றனன் தமியே நின்னடியல்லது சார்புமற்றின்மையின் தளர்ந்தோர் காட்சி சேர்விடமதனை திறம்பட நாடி ஏதோதற்கரியோ யானினி செய்வதும் அறிவனோ தெரியும் காலே காலர் சீரிய கழலோய் போற்றி மூல தொகுதி முதல்வா போற்றி ஒற்றி மாநகருடையோய் போற்றி முற்றும் ஆகிய முதல்வா போற்றி அனைத்தோறும் சீரக்கும் அமிர்தே போற்றி இணை பிரிதில்லா ஈஷா போற்றி ஆர்வம் செய்பவர் கண்ணியோய் போற்றி தீர்வில் இன் சுவை தேனே போற்றி வஞ்சனை மாந்தரை மறந்தோய் போற்றி நஞ்சினை அமிர்தாய் நயந்தோய் போற்றி விரிகடல் வையகவித்தே போற்றி புரிவுடைவனமாய் புணர்ந்தோய் போற்றி காண முன் பொருள் கருத்துரை செம்மை காணியாகிய அரணே போற்றி வெம்மை தன்மையன்றிவை குணவுடைமையின் பெண்ணோடானும் பெயரோய் போற்றி மேவிய அவர் தமை வீட்டி நிற்படுக்கும் தீபமாகிய சிவனே போற்றி மாலோய் போற்றி மறையோய் போற்றி மேலோய் போற்றி வேதிய போற்றி சந்திர போற்றி தழலோய் போற்றி இந்திர போற்றி இறைவ போற்றி அமரா போற்றி அழகா போற்றி குமரா போற்றி கூத்தா போற்றி பொருளே போற்றி போற்றி என்றுனை நாத்தழும்பிருக்க நவிற்றின் நல்லது ஏத்துதற்குரியோர் யாரிரு நிலத்து நாத்தழும்பிருக்க நவிற்றின் நல்லது ஏ ஏதுதற்குரியோர் யாரிரு நிலத்தே திருச்சிற்றம்பலம்